பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா May the God's holy name be glorified. உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் Book of Deuteronomy, chapter 31, verse 8. உபாகமம் 31 8 எட்டை வாசிக்க கேட்கலாம் And the Lord He it is that doeth go before thee, He will be with thee, He will not fail thee, neither forsake thee, fear not, neither be dismayed. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's holy name be glorified. மோசே தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற ஒரு நேரத்தை நாம் இங்கே பார்க்கலாம் And we can see here the place where the Moses end his race. ஒரு புதிய ஊழியனாக யோசுவா மாற்றப்படக்கூடிய ஒரு நேரம் And this is the time where the new ministry was given to Joshua. மோசையின் காலங்கள் முடிந்து யோசுவாவின் காலங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் This is the time where the period of Moses ending over and the period of Joshua in his initiative. என்ன நடக்கும் எப்படி இருக்கும் என்கிற ஒரு தெளிவான அறிவு இல்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் Whether the proper knowledge and what will happen and the people who were dismayed, looking unto the people, the Lord said these words. அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன And what is the word the Lord people given to the people? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் And the Lord shall go before thee. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உனக்கு முன்பாக போவார் Every part before you, the Lord will go before thee. அவர் உன்னோடு கூட இருப்பார் And he will be with thee. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை and he will not fail thee nor forsake thee நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் and fear not neither be dismayed அருமையானவர்களே இனிமேல் வருகிற இந்த 365 நாட்களிலும் எந்தெந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் திகைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வசனம் உன்னோடு பேசும் in the upcoming 365 days and whatever the paths you travel when you dismayed the word of god will speak to you வழிகள் அடைக்கலாம் ஆனால் கர்த்தர் உனக்கு முன்பாக இருந்த வழிகளை திறப்பார் the ways may be set before you but the lord will go before you and open all your ways கதவுகள் பூட்டப்படலாம் உனக்கு முன்னே போய் கதவுகளை திறப்பார் And the doors may be shut before you, but the Lord will go before you and open the doors for you. கானான் தேசத்தை அவர்கள் பார்த்ததில்லை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் And they have not seen the land Canaan, but they've heard about it. ஆனால் ஒரு புதிய பாதை மனிதனுக்கு உண்டு There is a new path for a man. அருமையானவர்களே கடந்த நாட்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான விலையேற பெற்ற மகிமையான ஒரு தெய்வீகமான பாதையிலே உன்னை சபையை தேவன் நடத்த போகிறார் And the Lord is going to take you the path which is marvelous and which is unprofitable, which is not known to you. நீ சிந்திக்காத பாதையில் உன்னை நடத்துவார் The Lord will take you to the path that you never pondered. உன்னுடைய புத்திக்கும் உன்னுடைய அறிவுக்கும் எட்டாத விதத்திலே கர்த்தர் உன்னை நடத்துவார் And beyond your knowledge and beyond your certainty, the Lord is going to take you to. உன்னுடைய அறிவில் தோன்றாத காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார் That which is not known to your knowledge, the Lord will make you to prosper. இப்படி பூமியிலே எங்கேயாவது நடந்தது உண்டா என்று கேட்கிற அளவிலே அதிசயங்களை உன்னை காண பண்ணுவார் The Lord will make you to shew the marvelous things that you may be, well will see unto you, whether this will happen to them. இந்த வருஷத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை The word of God, the Lord given to this pro- உன் year, தொழில் உன் கொடுக்கிற வார்த்தை அண்ட் டு எ பிசினஸ் உன் ஊழியத்திற்காக கொடுக்கிற வார்த்தை the word for your ministry உன்னுடைய வருங்காலத்துக்காக கொடுக்கிற வார்த்தை the word for your future கர்த்தர் உனக்கு முன்னே போவார் the lord shall go before thee கர்த்தர் உனக்கு உன்னோடு கூட இருப்பார் the lord shall be with thee இந்த வார்த்தையை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் and hold tightly these words கர்த்தர் நமக்கு முன்பாக போகிற ஒரு அனுபவம் இருக்கிறது and there is a experience where the lord shall before us பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் நாம் பல விதங்களிலே பார்க்கும் பொழுது when we see in the different ways in new testament and in old testament கர்த்தர் முன்னே போனால் என்ன சம்பவிக்கும் என்பது தெளிவாக முன்பாக முன்பாக வேற யாரையோ அவர்கள் தோற்று போகிறார்கள் வைத்திருக்கிற மனுஷன் அசைக்கப்படுவதில்லை எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே தங்கினாலும் கத்தர் உங்களுக்கு முன்னாக இருக்கிறாரா என்பதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத உங்களை வேண்டிக் கொள்கிறோம் that whether the Lord is with you. ஏசாயா 52 12 ஐ பார்க்கும் பொழுது When we look unto book of Isaiah chapter 12 verse 52 verse 12. கர்த்தர் உனக்கு முன்னேயும் போவார் உனக்கு பின்னேயும் உன்னை காக்கிறவராக இருப்பார். And the Lord will go before thee and behind thee to preserve thee. பிரியமானவர்களே இது ஒரு அதிசயமான ஒரு வார்த்தை. And dearly beloved and this is a marvelous word. ஒரு சில இடங்கள்ல தேவன் சொல்றா நான் முன்னே போக மாட்டேன் என்று சொல்கிறார். In some of the places the Lord promised them I will not go before them. நான் உங்களை விட்டு விலகி விடுவேன் என்று சொல்கிறார். And he says I will leave thee. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய சபைக்காக தன்னுடைய ஜனத்திற்காக மீட்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் உனக்கு முன்னே போவேன் என்று இந்த காலை வேளையில் கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் In this morning time, the Lord is promising you, the Lord will go before you and whatever the path that you may travel. இது யோசுவாவுக்கு கிடைத்த ஒரு அருமையான வார்த்தை And this is a beautiful word that Joshua received இந்த வருஷம் எப்படி இருக்கும் நீ பயப்படாத And do not fear how this year would be. எப்படி இருக்கும் நீ கலங்க வேண்டாம் And do not be dismayed how the year would be. கேள்விகளையே நீ வைக்காத பதிலாக கர்த்தர் வந்து கொண்டே இருப்பார் And don't set any questions before the As an answer, he will come before you. ஏனென்றால் உன்னை அழைத்தவர் வ- சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவன் He that calleth you is an almighty God, உன்னை வேறு பிரித்தவர் சர்வ வல்லமையுள்ள and தேவன் he who has separated you is an almighty அவர் God. சதா காலங்களில் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் And he told you, I will be with you at the end of the world. அவர் உன்னை அழைத்தது உண்மையானால் உன்னை கடைசி வரை உனக்கு முன்னே கொண்டு உன்னை நடத்தி கொண்டு சரியான இலக்கை உன்னை தொட வைப்பார் If it is true that I have called you, and he will make you to touch the goal at the end. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க And do not worry a burden about anything. நீங்க உங்களை நீங்களே ஏன் வருத்திக் கொள்ள வேண்டும் And why do you want to grieve yourself? கவலைப்படுகிறதுனாலே ஒரு முளத்தை நீ கூட்டவும் முடியாது உன்னால் குறைக்கவும் முடியாது And by voting and you cannot increase and it's on the difference. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது And there is no need to worry about tomorrow நீங்க ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்க and take a child. அந்த பிள்ளை பகல் எல்லாம் விளையாடுது ஸ்கூலுக்கு போகுது பல இடங்கள்ல போய் அழுக்காக்கி கொள்ளுகிறது And the daytime and she was playing and the school and at the, when she returned back and she's coming with the dirt. சாயங்காலம் வந்து யூனிஃபார்ம் கலத்தி போட்டு வேற Dress போட்டுவா And when she was removing the uniform and she change the other new dress. கொஞ்ச நேரம் விளையாடுவா and he pray for a while கொஞ்ச நேரம் அவன் படிப்பான் and he will study for a while அப்புறம் நல்லா தூங்கிடுவான் then he'll sleep well அவன் பாட்டு காலையில எழுப்பி விடுவாங்க then early morning they will wake அவன் பாட்டுக்கு வந்து நிப்பான் and he will stand before அவனுக்கு சாப்பாடு ஊட்டப்படும் and the uh, food is given to him uniform போட்டு விடப்படும் and uniform is given to him அவன் பாட்டு பரப்பிட்டு போவான் and he will depart the place யார் இதை செய்கிறது who is doing this அவனுக்கு அத பத்தி கவலையே கிடையாது and he did not worry about ஆனா அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த தாய் தான் அதிகமான விதத்துல அவன் கலட்டி போட்ட Dress அழகா கிளியர் பண்ணி சாக்ஸ் டை எல்லாம் கிளியர் பண்ணி துவைச்சு அடுத்த Dress எடுத்து அழகா அயன் பண்ணி அவனுக்கு நைட்லேயே இட்லிக்கு மாவு அரைச்சி அதை ஊற வச்சு காலையில் எழுந்திச்சு சுட்டு அழகாக பாத்திரம் கழுவி பேக் பண்ணி அழகாக பிள்ளைய காலையில் அனுப்புகிறா யார் இது அதுதான் அவனுடைய தாய் The father and mother and caring, and the mother is caring more about this child, and who is that? That is the mother. அதுபோல நீ எதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது Likewise, you do not want to worry about anything. உன்னுடைய தாய் எல்ஷதாய் தேவன் உனக்காக இருக்கிறார் Uh, El Shaddai, mother like God is with you, and he is for அவர் you. உனக்காக எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார் And he is worrying about anything for you. நாளைய திரைத்தை குறித்து நாளைய தினம் கவலைப்படும் நீ கவலைப்பட வேண்டிய And அவசியம் the இல்லை. tomorrow shall burn about tomorrow, and you don't want to worry about it. நாளைக்கு எப்படி நடக்கும் நீ பா நீ யோசிக்காத நடக்கிறதெல்லாம் நடக்கும் ஆனா நன்மைக்கு எதுவாய் நடக்கும் And don't think about the what happened to tomorrow and whatever happens will be for a goodness. ஒன்றை நிச்சயித்துக் கொள்ளுங்கள் But one thing you have to make sure அவரிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது and everything has accomplished good for them that love unto God. இன்னொன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் And another thing we must confirm உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அவர் அறியாம ஒரு முடி கூட கீழே விழாது all your hairs of the number that none of your hairs will fall without his knowledge. ஏன்னா எல்லாமே தேவன் தன்னுடைய கணக்கில் வைத்துக் கொண்டே வருகிறார் Because everything is set in his account தன்னுடைய ஜனத்துக்காக தான் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் and the Lord is more cared about his people. அதனால தான் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை So the he that keepeth Israel shall neither slumber nor sleep, neither sleep nor slumber அதாவது அப்படி லைட்டா கூட அசர்றது கிடையாது and he will not sleep nor slumber. அவர் கொஞ்சம் கூட அசந்துட்டாருன்னு நம்ம எல்லாம் என்ன ஆகுறது If you sleep or if you sleep, and what will happen to us? ஒரு நாள் பாஸ்டர் ஜாக்கப் அவர்கள் சபையில ஒரு பெரிய குழப்பத்துல மன உடைந்து போய் காணப்பட்டார் One day Pastor Jacob was in a depression because of the confusion in the church, chief pastor ஆயாச்சு and he became a chief but சில pastor, பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியல and he could not solve some problems, கேள்விகள் எழும்புகிறது and some questions arose, ஜனங்கள் விரோதமாக எழும்பி பல நியாயங்களை பேசுகிறார்கள் and the people people were started to speak some uh, and this unnecessary things. அடுத்த நாள் அவர் ஒரு முக்கியமான காரியத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது And next day he want to face some important matters. அவருக்கு சாப்பிட முடியல. He could not eat. தூக்கம் வரல. And could not sleep. ஜெபிக்கிறாரு. Yeah, he is praying for. சுத்தி சுத்தி சுத்தி நடந்துட்டே இருக்காரு. And he wallowed and roamed around the place. அவருக்கு மன உளைச்சல் ಜಾಸ್ತಿ ஆகுது. And the depression got increased in him. திடீர்னு ஒரு சத்தம். One day he heard a voice. jacob jacob போய் தூங்கு. Go and sleep. இவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தர் விழித்திருந்து ஜெபிக்கத்தான் சொல்லுவார் பிசாஸ் என்ன செய்யறா தூங்குங்கற நம்ம உஷாராகணும் திருப்பி சோத்திரம் சோத்திரம் சுத்த ஆரம்பிச்சார் He started to praising God that enemy is making to sleep and the Lord is tell நாளைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம போய் தூங்குனா என்ன ஆகுறது to- tomorrow we have these many problems if we sleep and what would happen to these திருப்பி problems அதிகாரத்தோட ஒரு சத்தம் and with authority he got a voice மகனே நீ போய் தூங்கு my son you go and sleep அப்படியே தகைச்சு போனார் and he was astonished நீ தூங்கு இஸ்ரவேலை காக்கிற நான் தூங்காமலும் உறங்காமலும் இருப்பேன் you go and sleep and the he that keepeth the Israel and i the sleep and i slumber போய் இழுத்து மூடி படுத்துட்டாரு யாரு என் மகனேன்னு சொல்லிட்டாரு இனி பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சுன்னு போய் படுத்துட்டாரு and he said my son so the problem is over he covered and slept காலையில பாத்தீங்கன்னா क्वेश्चन கேக்குறவன் क्वेश्चन கேட்க மாட்டேங்கறான் எதிர்த்து பேசுறவன் எதிர்த்து பேச மாட்டேங்கறான் பிரச்சனை சொல்றவன் சொல்ல மாட்டேங்கறான் எல்லா இன்ஜினும் நைட்டோட நைட் ஆஃப் ஆயி போயிச்சு and all the problems in the morning those who want to oppose him was not opposed the confusion was not there உன்னுடைய தேவன் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் and he amen உனக்காக ஒரு உறங்காமல் தூங்குகிற தூங்காமல் இருக்கிற தெய்வம் and he is the lord who neither sleep nor slumber for you தான் கர்த்தர் இந்த சபைக்கு இந்த 2018 ல சொல்றாரு நான் உனக்கு முன்பாக போவேன் so in the 2018 the lord promises and i will go before thee எழுதி வெச்சுக்க you write in your notes எங்கெல்லாம் இந்த வருஷத்துல நீ போக திகைக்கறியோ அப்ப இந்த வசனம் டக்குன்னு வரணும் நான் உனக்கு முன்னே போவேன் and wherever you are dismayed at the situation you must think before you must remember i will go before thee எந்த பாதையாக இருந்தாலும் சரி and whatever the paths may be நீ தைரியமா போ be bold and good உனக்கு முன்னால இன்னொருத்தர் போய் கொண்டே இருப்பார் and the lord will go before you ஆ நீ அவருடைய அடிச்சூடுகளை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் you follow his footprints அந்த ஸ்டெப்பை மட்டும் நீ கவனிச்சிட்டே போ you just look into his steppings ஒரு ஸ்டெப் தவறிட்டேனா நீ எங்க போவேனே தெரியாது even if you miss the single step and you will know where we'll go நான் விசுவாசியா இருக்கும்போது ஒரு லோக்கல் கன்வென்ஷன் போனேன் when i was a believer i attended a local convention அங்க Sunday morning Bible study cut பண்ணிட்டு குளிக்க போய்டோம் நாங்க எல்லாரும் and we canceled sunday morning bible study we went for taking bath எல்லாரும் குளிக்க போன போது when we took bath when to bath அது ஒரு பெரிய கிணறுல கொண்டு போய் விட்டாங்க and they would take us to the great well அ- அதுக்கு கைப்பிடிச்ச ஒரே கிடையாது and there is no well want for it. அது ஒரு கிராமத்துல உள்ள ஒரு கிணறு And it was a well in a village, but ஏற்றம் இறக்கிற ஒரு கிணறு but it was a a village with, ஆ, இழுத்துக்கணும் செயின் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும் போணும் and we have to make the chains and fetch the water அங்க ஒரு கல்லு கட்டி இருப்பான் and there was a stone அந்த வெயிட்ட இழுத்து நம்ம கரெக்ட்டா தண்ணி அரைச்சிட்டே இருக்கணும் and we have to fetch the water in it எல்லாரும் சொன்னாங்க உனக்கு இறக்கி தெரியலன்னு என்னைய கொண்டு போய் விட்டாங்க and he told that could not and we are not able to do so they made me to fetch the water அங்க போனா ஃபுல்லா தண்ணி ஊத்தி ஊத்தி ஊத்தி பாசி பிடிச்சு போய் இருக்கு when we went there it is full of algae ஃபுல்லா பாசி பிடிச்சிருச்சு and it was full of algae but நிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு ஸ்டெப் மட்டும் நல்லா தெளிவா இருக்கு and there were two only steps were there to stand properly நானும் தைரியமா போய் நின்னுட்டேன் and boldly i stood there ஒரு பால் ஒரு பக்கெட் தூக்கியாச்சு and I took the one bucket of water அந்த பக்கெட் மேல வந்த உடனே என்ன இழுக்குது when the bucket came upwards and it drawing me downwards அங்க இழுக்குது அந்த வெயிட்க்கு என்ன இழுக்குது and it was pushing me down என்னுடைய கண்ட்ரோல் இழந்து விட்டேன் i lost my control அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா பாஸ் When he kept the next step, it was algae. ஒரே செகண்ட் தடுமாறின நேர கணத்துக்குள்ள போயிட்டேன் Uh, within a single second, I was stumbled and எதுக்கு was falling to சொல்றேன்னா the well. அந்த ஒரு ஸ்டெப் நீ விட்டீனா நீ எங்கேயோ போயிடுவ If you leave the single step and you will go somewhere. ஆ, உனக்கு முன்ன அவர் போய்கிட்டே இருப்பார் நீ கரெக்டா அதை follow பண்ணிக்கிட்டே irukanum He will go before you. You must follow his stepping oru step kuda nee indha வருஷத்துல andha munne போகிற devana vittu oru step kuda nee left right எடுக்க கூடாது And you should not take left or right with the step the Lord is going before you. கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவர் The Lord shall go before thee. adhu oru pudhiya vali And that's a new way adhu oru pudhiya paadai And that is a new path path. உன் புஸ்- உன் பிசினஸ்ல ஒரு புதிய வழியை கத்தர் கொண்டு வர And போறார் the Lord is going to pave a new path in your business, உன் ஊழியத்துல ஒரு புதிய வழியை கொண்டு போக போறார் a new way in your ministry, அது ஒரு வித்தியாசமான பாதையா இருக்கும் and that will be an entirely different path. தொடக்க- தொடக்கத்துல உனக்கு புரியாது In the initial state, you could not understand, நடந்து முடிஞ்ச பிறகுதான் தேவன் இதை செய்தார் என்று நீ but விசுவாசிப்பாய் the end you will believe this is accomplished by the God. இரண்டாம் சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into book of Second Samuel, chapter 5, verse 24, அங்கே தாவீதுக்கு ஒரு யுத்தகளம் வந்து கொண்டிருந்தது and there comes the battlefield for David. காரணம் என்ன What the reason is, பிரச்சனையே கிடையாது திடீர்னு ஒரு யுத்தம் ஃபார்ம் ஆகுது and no problem, but there was a war. என்ன போ- என்ன யுத்தம் ஃபார்ம் ஆகுது And what war was formed? தாவீது ராஜாவாயிட்டான் And David became a king. இதுதான் அங்க உள்ள செய்தி And that was the news. வேற ஒரு நியூஸும் கிடையாது No more news there. நீ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல புகுந்துட்ட அதுதான் பிரச்சனை அவனுக்கு The thing is that you have entered into 2018 two thousand செவன்டீன்லயே உன்னைய காலி பண்ணணும் தான் பிசாசுனுடைய target and the target of devil is somehow to destroy you in the year 2018, உன் குடும்பத்தை பிரிச்சிடணும் to separate your family, உன் பிசினஸ் உடைச்சிடணும் to break your business, உன்னை சிதறடிச்சிடணும் to scatter you, சபையை விட்டு உன்னை புறம்பாக்கிடணும் to take you away from the church. இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள் And these are the treacheries or cunning devices of devil. அதுக்கு தான் அவன் காயை ஒவ்வொன்னா நகர்த்தி கொண்டே வந்தான் And that's what he had taken the coin every சில step. நேரங்களில் நீ தடுமாறினாய் In some places you stumble, சில நேரங்களில் அவன் கண்ணிகளில் சிக்கி கொண்டாய் and sometimes you are trapped. ஆனாலும் தேவன் உன்னை வெளியே கொண்டு வந்துட்டார் But still the Lord have brought you out. ஒரு வசனத்தை அனுப்பி He sent you a ஒரு word, வார்த்தையை அனுப்பி He sent you the word ஒரு of God தரிசனத்தை கொடுத்து and given a ஒரு vision, சிக்ஷையை and கொடுத்து given a chastisement, ஒரு வியாதியை கொடுத்து and given a sickness, ஒரு விபத்தை கொடுத்து by giving the accidents, உன்னுடைய வாழ்க்கையிலே வேளையிலே அவர் மறுபடியும் உன்னை இழுத்து கொண்டார் and once again he drawn you back to his life நடந்தது என்ன and what happened இப்போ நீ 2018 ல கால் வச்சிட்ட now you lay your hand on this 2018 இப்போ அவனால அத பொறுக்கவே முடியாது now he could not control it அதுதான் நீங்க அங்க பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா when you read in the bible 2 Samuel 5:17 ல பார்க்கும் பொழுது when we look into second samuel chapter 5 verse 17 தாவீது ராஜாவானான் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டபோது எழும்பி வந்து விட்டார்கள் and when they heard david become a king they rose from the place 2018 ல நீ கால் வச்சிட்ட உயிரோடு வச்சிட்ட வாக்குத்தத்தத்தோடு வச்சிட்ட அபிஷேகம் அபிஷேகத்தோடு வச்சுட்டு சபையோடு சேர்ந்து தொடங்கிட்ட உனக்கு ஒரு புது அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு உடனே அவனுக்கு நிம்மதியா இருக்க முடியாது அவன் கிளம்பிட்டான் You entered into 2018 and you came to this place 11 and we come to this place and when hearing this news and he could not be in peace தாவீது பார்த்தான் அரணான ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தான் And David found in the refuge place கர்த்தர் சொன்னார் And the Lord said நீ எழும்பு you stood up நீ சீக்கிரமா எழும்பு with hastily you rise நான் இந்த சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுக்க போறேன் i am going to deliver the enemies in your hands நீ இந்த சத்துருக்களை முறியடிப்பாய் and you will discomfort those enemies ஒருவேளை கடந்த வருஷங்கள்ல நீ உன்னை அவன் துரத்தி இருப்பான் perhaps sometimes and he may chase you out ஆனா இனிமேல் நீ அவனை துரத்துவாய் and hereafter you will scatter him out அதை விசுவாசிக்கிறவங்க ஹalleluya சொல்லுங்க லாஸ்ட் இயர் அவன் உன்னை ஓட ஓட துரத்துனா இன்னைக்கு இந்த வருஷம் நீ அவனை ஓட ஓட துரத்த போகிறாய் அந்த past year sir you chase you out in this year you are going to chase him out ஏனென்றால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அனபடினால் உன்னை ஜீவன் சுகம் பலத்தோடு இந்த புதிய பாதையில கொண்டு வந்திருக்கிறார் because the lord is loving you with health and life he brought you on this new path நடந்தது என்ன and what happened கர்த்தர் சொன்னார் நீ சீக்கிரமா எழும்பி போ you come speedily and நான் பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்கும்படியாக நான் உனக்கு முன்னே நான் எழும்பி போக போகிறேன் and to destroy the camp of the philistines and i will go before thee ஒன்று நான் உனக்கு முன்னே போவேன்னு சொல்றாரு And the one thing is, the Lord said, நீ I will. பயப்படாத கலங்காதன்னு சொல்றாரு Do not fear, do not dismay. நீ புதிய வழிகள் புதிய சூழ்நிலைகளை பத்தி பயப்படாதன்னு சொல்றாரு And he says, do not worry about the new situation and new ரெண்டாவது paths. தேவன் ரெண்டாவது தேவன் உனக்கு சொல்றாரு And secondly, the God says, two thousand எயிட்டீன்ல வந்ததுனால சத்துரு அப்படி சர்ன்னு எழும்புவா and 2018, because of the enemy may come around you, நீ அவனை முறியடிக்க நீ எழும்பு and to discomfort him, you rise up. ஆ, என்ன நடந்தது What happened? உன்னைய முன்னால போக சொல்லிட்ட தெய்வம் அவர் அவனுக்கு முன்னால போக ஆரம்பிச்சார் And the Lord wants you to go before, then he will go before him அதனால தான் கர்த்தர் அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறார் so the lord clearly told him நீ எழும்பி போ you go arise go கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் and the lord shall go before thee 2 samuel 5:24 5:24 of second samuel முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் பாருங்க தெய்வம் உன்னைய போக சொல்லிட்டு அவர் வீட்டுல இருக்கிற தெய்வம் அல்ல The Lord says to go before you. The Lord of whole house did not come there. யுத்தத்துக்கு நீ போன்னு சொல்றாரு And the Lord asked you to go for war. பெலிஸ்தரை முறியடிக்க நீ போன்னு சொல்றாரு And he says to the discomfort the சீக்கிரமா Philistines. எழும்பி போன்னு சொல்றாரு And he says speedily or hastily move out. அப்படி சொல்லிட்டு அவர் எங்கேயோ ஒரு வாரத்துல நிக்கிறது அல்ல And saying that he did not sing உன்னைய outside. சீக்கிரமா எழும்பி போகிற சொல்லுகிற ரகசியம் நான் உனக்கு முன்னாக புறப்பட்டு போய் உன் சத்துருக்களை முறிய அடிப்பேன் The reason to go make you to go before is that I will go go before thee and smite thine enemies உபாகமம் 31 3 க்கு நாம் திரும்பி வரும் பொழுது let us come back towards uh, Deuteronomy chapter 31 verse 3 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது and what was mentioned there 31 3 31 3 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக may the God's holy name be glorified கர்த்தர் முன்னே போவார் அவரே உன்னுடைய சத்துருக்களை அழிப்பார் the Lord shall go before the and he will destroy those enemies நீ எதை பத்தி நீ கவலைப்படாத and do not worry about anything நான் திரும்பவும் உங்களுக்கு மெசேஜ் சொல்றேன் இந்த வருஷத்துல உங்களுக்கு முன்பாக தெய்வம் இருக்க நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க once again repeat and the is going before that you know it அவர் போன பிறகு நீ பின்னால போயிட்டே இரு and when he go before you you must follow him after அதான் இன்னைக்கு உனக்கு கொடுக்கிற இந்த வருஷத்துல தெய்வம் கொடுக்கிற வார்த்தை and this is the word the lord is giving to you அவர் உன்னை உன்னை போ சொன்னார்னா அதுக்கு முன்னால அவர் போவார் if he says to go before you and he will go before you எவ்வளவு அருமையான ஒரு தேவன் and how beautiful the god is அங்க சொல்லி இருக்கிறது அவர் போனால் அவர் போய் சத்துருக்களை முறியடிப்பார் if he go before and he will scatter or come discover the enemies கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified சங்கீதம் 97 13 ஐ நாம் பார்க்கும் பொழுது when we look under 97 verse 9 of psalms அங்கேயும் கர்த்தர் உனக்கு முன்னே போய் சத்துருக்களை அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது And there also it is mentioned the Lord shall go before thee and destroy those enemies. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டிருக்கிறது உன்னை முன்னால போ சொன்ன உடனே உனக்கு முன்னால அக்கினி மதிலாய் அவர் போய் கொண்டே இருப்பார் I when the Lord is making to go before are cell five wall he will will உனக்கு முன்னால அந்த அக்கினி போகும் பொழுது சத்துருக்களை அவர் பட்சிப்பார் when that fire is proceeding before you and that the fire நீ ஆராதிக்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் and the lord is a consume fire to worship இந்த வருஷத்திலே உனக்கு முன்னாக போய் உன்னுடைய சத்துருக்களை அழித்து அக்கினியாலே அவர்களை பட்சிக்கிற ஒரு தெய்வமாக வெளிப்படுகிறார் he will destroy all the enemies and he will go before you second consuming fire to devour all your எந்த enemies. எந்த சூழ்நிலையை பத்தி பயப்படாதீங்க Do not worry about any situations எதை பத்தியும் கவலைப்படாதீங்க and do not worry about anything ஆ, எதை பத்தி நீ பாரப்படாத and do not burden about anything. எல்லாத்தையும் கத்தர் பார்த்துக் கொள்வாருங்கிற மட்டும் விசுவாசத்துல வைத்துக் கொண்டே இரு You keep in your faith that Lord will look after anything. உன்னைய அவர் கொண்டு போனார்னா கரெக்டா அவர் ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு If the Lord is taking you and uh, uh, correctly and he will make you to எத்தனை பேர் conquer. விசுவாசிக்கிறீர்கள் How many of you believe this? இந்த வருஷத்தில் கத்தர் உனக்கு முன்னே போகிறார் In this year, the Lord is going before you ஆ, உன்னுடைய காரியங்களை வாய்க்க வைக்க முடியாது uh, to prosper your matters, உனக்கு உனக்கு வழிகளை திறக்க முடியாது open the ways உன் சத்துருக்களை முறியடிக்க முடியாது மூன்றாவதாக ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நான் உனக்கு முன்னே போய் கோலரானவைகளை செவ்வையாக்குவேன் இது கோரேஸ் என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை and this is the word which is given to the anointed curse ஏனென்றால் அவனுடைய வழிகள் எல்லாம் செம்மையாக இல்லை because his ways are not right எல்லா கோணல்களாக இருந்து and everything was crooked ஆனா இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கோரேஸ்ங்கிறவன் பிறக்கிறதுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் this is the prophecy which has given to Cyrus before uh, many centuries அவன் பிறக்கிறதுக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் and this is the prophecy which is uttered before many centuries before the Cyrus was born உனக்கு முன்னே போவேன் i will go before thee உனக்கு முன்னால இருக்கிற எல்லா கோணல்களையும் நான் செவ்வையாக்கி விடுவேன் and make all the crooked paths right உன்னுடைய வழிகளை நீ சரிப்படுத்த வேண்டியபடியாக நீ கதறிக்கொண்டிருக்கிறாய் and you lamenting to set right your paths. என் பாதைகள் சரியில்லை என்று நீ புலம்பிக் You கொண்டிருக்கிறாய் lament, my paths are not உன்னுடைய proper. வழிகளை குறித்த ஒரு விசனம் உனக்கு இருந்து கொண்டே And you இருக்கிறது have the vexation about your paths. ஆ, ஒரு கோணலான ஒரு பாதை உனக்கு முன்பாக இருக்கிறது போல உன்னுடைய ஆவியில நீ உணர்கிறாய் And you feel in your spirit that you have a crooked paths before you. நீ அதை பத்தி கவலையே படாத And do not worry about it. ஆனா கத்தர் இப்ப என்ன பண்ண போறாரு But the Lord is going to do with it. ஆ, உனக்கு முன்னால இருக்கிறது கோணல் அவருக்கு தெரியும் He knows what is the crookedness before you. உனக்கு முன்னால அடைக்கப்பட்ட கதவுகள் அவருக்கு தெரியும் He knows the doors that are shut before you. வெங்கல கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியும் And he knows well that the gates of bar was closed. உனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷங்கள்லாம் அந்த காலத்துல கிடக்குதுன்னு கத்தருக்கு And தெரியும் the Lord knows well all the treasures is found in darkness. ஆனால் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நீ ஒரு அபிஷேகம் பெற்றப்பட்டிருக்கிறாய் But in 2018, you are anointed one. இப்போ நீங்க வாங்கின அபிஷேகம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய அபிஷேகம் The anointing that you receive now is the 2018 anointing. அதை வாங்கினவங்க எல்லாம் அல்லையா சொல்லுங்க போகிறவர் In your uh, life, you may go in different ஒவ்வொரு kind of paths. குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது In every family, there are different problems. ஒவ்வொருவருக்கும் பர்சனலா பல பிரச்சனைகள் And இருக்கு you encounter personal problems. பலருடைய பாதை கோணல் மாணலாக இருக்கிறது And many of the paths are crooked and not proper. வித்தியாசமான பாதையில ஜனங்கள் நடத்தப்படுகிறார் Pa- The people are traversed in different kinds of ஆனா paths. இன்னைக்கு கத்தர் உனக்கு சொல்றார் But today, the Lord saying unto you, ஏழு கூட்டத்தாருக்கு நான் இன்னைக்கு வார்த்தைகள் சொல்லி கொண்டு வருகிறேன் I am telling to the word of God for the seven group of people. கத்தர் யாருக்கு முன்னாலாம் போறாருன்னு ஏழு கூட்டத்தாரை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல I போகிறேன் am telling the word of God before seven group of people because I said before ஒன்று you. வழியே வழியே தெரியாம திகைச்ச யோசுவாவுக்காக கத்தர் முன்னே போகிறார் And the one is the Lord who the, the Joshua do not know the, how the ways are dismayed. வாழ்க்கை The Lord gone before him, வாழ்க்கை யுத்தகலமா இருக்கிறவங்களுக்கு முன்பாக கத்தர் புறப்பட்டிருப்பார் and the Lord will proceed before them whose life is well like a battlefield. மூன்றாவது யாருடைய வழிகள் கோணலாக இருக்கிறதோ அவர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு முன்னே போய் அந்த கோணல்களை எல்லாம் கத்தர் செவையாக்க போகிறார் Thirdly, the life which is made of the crooked places, and the Lord will go before them and make all the crooked places straight மோசேக்கு முன்பாக அற்புதங்கள் தேவன் நடப்பித்தார் And the Lord performed miracles before Moses. பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது It was great miracles were happened எகிப்தை வாதித்தார் and he smote Egyptian எகிப்தின் தலைச்சனை அழித்தார் and he destroyed the firstborn of செங்கடலை Egypt பிளந்தார் and he divided the Red Sea பார்வோனை அங்கே மூழ்கடிக்க செய்தார் and he made the Pharaoh to drown இப்ப in it. வனா- இப்ப வனாந்தர பயணம் போய் கொண்டிருக்கிறது Now they were continuing the wilderness journey. ஒரு certain இடத்துக்கு வந்த பொழுது When he came to the certain place மோசேக்கும் ஆண்டவருக்கும் சில பிரச்சனைகள் வந்துகிறது and there was a problem between Moses and the people ஜனங்கள் என்ன தாறுமாறா செயல்பட ஆரம்பிச்சாங்க and the people started to do work differently மோசே போய் ஆண்டவர்ட்ட கேட்டான் and Moses asked to God ஆண்டவர் சொன்னார் நான் இந்த ஜனத்தை அழிக்க போறேன் நியாயம் தீர்க்க நியாயம் தீர்க்க போறேன் and the lord said i am going to judge this people i am going to smite them இவன் போய் கால பிடிச்சிட்டான் and given to hold his feet ஆண்டவரே இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க i give me a chance பேசிக்கொண்டே இருக்கிறான் and he kept speaking பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னான் when he spoke he said எங்க கூட உங்க சமூகம் வராட்டா எங்களை இந்த இடத்துல இருந்து நீங்க கொண்டே போக வேண்டாம் if your presence is not coming with us and don't take us to that place அப்படி உட்கார்ந்துட்டான் and they said உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னால போகுதுன்னா சொல்லுங்க நான் போறேன் இல்லாவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஒரு அடி கூட அசைக்க வேண்டாம்னு சொல்லிட்டான் and he said that if your presence is not before going before us and don't make us to move up from this place even a single step யாத்ராகமம் 33 15 33 15 of exodus அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அவன் சொல்றான் உங்க சமூகம் இல்லைன்னா சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நீங்க சொல்லலைன்னா எங்களை கொண்டு போகாதீங்க if the presence is not go for us please don't take us away நீ வீட்டை விட்டு கிளம்புற என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆவியானவர் பேசாட்ட வீட்டை விட்டு வெளியே போகாத you are going out of your home if the Lord is telling not that my presence will not go before thee and don't go- depart the place போய் முழங்கால் போடு go and kneel down இல்ல பேசாம வீட்டுல உட்காரு or you stay at home அவர் சமூகம் முன்னாக போகாத எந்த இடத்துக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே போகாத the presence go not with me and please don't go out of your home அது சொந்தக்காரன் கல்யாணமோ வீடோ வேலையோ ஊழியமோ சபையோ எதுனாலும் தேவ சமூகம் இல்லாம நீ வெளியே வரக்கூடாது it may be a relative's marriage or job or home or ministry or life whatever it may be without his presence don't depart எங்க போனாலும் அவருடைய சமூகம் இல்லாட்டா ஆண்டவரே எங்களை கொண்டு போகாதுன்னு சொல்லு wherever you go if his presence is not with you please tell him don't carry us away அது என்ன ஊழியமா இருந்தாலும் சரி ஜீவியமா இருந்தாலும் and சரி it may be a life or ministry எ- தலையே போற காரியமா இருந்தாலும் தேவ சமூகம் ஞாபகம் இல்லாம நீ அந்த இடத்துல கால் வைக்காத even it may be any matters with the presence of god don't lay out உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்கும் you all have known an incident pastor paul இருந்த காலத்துல when pastor paul was there அவரோட ஒரு ஒரு உடன் ஊழியர் இருந்தார் and co-workers were with him திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு குரூப் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஜெபிங்க ஒருத்தர் சிக்கா இருக்காருன்னு கூப்பிட்டாங்க one day a group of people called him one person is sick come to my home visit my home and pray for him ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ரெண்டு ஊழியக்காரங்க and they saw each other அப்ப பாஸ்டர் பால் சொன்னாரா And Pastor Paul said, வெயிட்னு சொல்லிட்டு போய் ஜெபிச்சார் and he said, wait and prayed. ஆண்டவர் நீ போகாதன்ட்டார் And the Lord told, please don't go. உடனே இவரு நான் வரலன்ட்டார் and he said i will not come அப்ப கூட உள்ள ஊழியக்காரர் சொன்னாரு the co-worker said ஒரு சிக்குன்னு சொல்றான் ஒரு soul சோல்னு சொல்றான் நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ஜெபிச்சேன் பார்த்தேன் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க he say he is sick and he is not a newcomer and why could not he go and pray என்னை ஆண்டவர் போக சொல்லல நீ வேணா போ and he said the lord did not allow me to go if you need you can go உடனே இவர் கூடவே போயிட்டாரு and he went along with him அவங்க ஊருக்கு வெளிய கொண்டு போயிட்டு இவரை போட்டு சரி அடி அடிச்சு விட்டாங்க and they made him to go out of the camp and they made him like anything ஆ, அவங்க வந்து சுவிசேஷத்துக்கு விரோதிகள் And they are the uh, people, people just opposite this. ஊழியக்காரங்களை வெளியே கொண்டு போய் அடிக்கணுங்கிறது அவனுடைய target And their target is somehow to break the servants of இன்னும் God சொல்ல to beat போனா them. சரியான டார்கெட் பாஸ்டர் பால அடிக்கணும் And today's target is somehow they have to beat roughly Pastor Paul. ஆ, ஒரு அரை மணி நேரத்துல அவர் திரும்பி வந்தாரு And within half an hour he returned ஜிப்பெல்லாம் கிழிஞ்சு ரத்த குறையோட வந்தாரு and he came with his uh, to blood- blood clothes were torn. ஏன்னா ஆத்மாவுக்கு ஜெபிக்க போனீங்க என்னன்னு ஐயோ என்னைய பிடிச்சி அடிச்சு விட்டானுங்க And he said, asked, you went to pray for the soul and what happened? And said that they beat me roughly. இதுக்கு தான் ஆண்டவர் போகாதன்னு சொன்னாரு சொன்னாரு நான் அதான் இருக்கேன் that's what Lord said please don't go I did not depart ஒரு நாலு நாள் கடந்தது ஆஃப்டர் 4 டேஸ் இப்போ திடீர்னு பாஸ்டர் பால் சொன்னாரு ஆவியானவர் என்ன ஏவுகிறார் ஒரு இடத்துக்கு ஜெபிக்க சொல்றாரு And Pastor Paul said and the spirit of God is urging me to go into place pray for a particular place. இந்த அடிபட்டவர் சொன்னாரு எப்பா நான் வரவே இல்ல நான் இங்கேயே இருக்கிறேன்ட்ட. One was wounded said I will not come I will stay here. நான் வெளிய எல்லாம் வர மாட்டேன். I will not go out. அன்னைக்கு ஒரு நாள் போனது போதும் நான் பட்டது போதும் நான் இங்கேயே இருக்கேன். And uh, one day I went there I got roughly beating so it is enough for me. Pastor Paul சொன்னாரு ஆவியானவர் என்ன சொல்றாரு நான் அவர் புறப்பட்டு போயிட்டாரு. Pastor Paul said and the spirit of God urged me and he departed. நடந்தது என்ன? And what happened? அந்த போன வாரம் அடிச்சானே. And those who bet him roughly. அடிக்க அனுப்புன ஆள் சொன்னா ஏய் நான் சொன்ன ஆள் அடிக்காம இன்னொருத்தன் அடிச்சு போட்டீங்களாடா And the one you have to beat, you did not beat him, you beat that other person. pastor paul sadharanama church vittu veli varamaata வர church la poi adinga nu sonna And Pastor Paul, and he will not depart the house of God and go to the church and beat him. ஆ, இப்போ அவங்க அடுத்த டீம் ரெடி பண்ணி வந்தா இங்க பாஸ் பால் எஸ்கேப் இது மறுபடியும் பழைய ஆளையா மாற்றாரு அந்த பிரிப்போர் த अदर டீம் அந்த pastor Paul was escape the same person got beating முதல் டீம் வந்து ஆல் மாரி அடிச்சிட்டாங்கறதனால ரெண்டாவது டீம் வேற ஆள் அனுப்புனாங்க அதனால அவனுக்கு இவன் முதல் நாள் அடிபட்டது இவன் தெரியாது வந்து சரி அடி அடிச்சு திருப்பி இஞ்சி பாலாம் கிழிஞ்சு போயிடுச்சு the first team was misplaced and better and give and second team other team was me given and you given rough beating one hour கழிச்சு பாஸ் பால் வந்தாரு after one hour pastor Paul came என்னப்பா என்ன ஆச்சுனார் ஏய் உள்ள போனாலும் அடிக்கிறான் வெளிய போனாலும் அடிக்கிறான் If I go out, they beat. If I come inside, they beat தேவ சித்தம் இல்லாமல் தேவ சமூகம் இல்லாம நீ வெளிய வந்தாலும் அடி வாங்குவ உள்ள போனால போனாலும் அடி வாங்குவ Without the will of God, if you come out inside and go outside, அதனாலதான் and மோசே சொன்னா உங்களுடைய சமூகம் முன்னால போகலனா என்னைய அனுப்பவே வேண்டாம் And that's why Moses said, "If thy presence not go with me, ஆமாண்டவரே இந்த வருஷம் உம்முடைய சமூகம் இல்லாம நான் எங்கேயும் கால் வைக்க கூடாதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க வேதவசனம் என்ன சொல்லுகிறது and what is the word of god see யாத்ராகமம் 33 14 33:14 of Exodus அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் ஆண்டவர் சொல்றார் என் சமூகத்தை நான் உனக்கு முன்னால அனுப்புவேன் I will send my presence before thee நீ you go before என் சமூகம் உனக்கு முன்பாக வழிகளை சரி கொண்டே போகும் and my presence shall go before thee and உனக்கு முன்பாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் and my power will shine before thee என்னுடைய வெளிச்சம் எந்த இருளிலும் பிரகாசிக்கிறது and my shine is enlightening in a darkness என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் my presence shall go before thee and I will give the rest தேவன் சொன்னால் அதை செய்யக்கூடிய தேவன் if the lord says and he is well able to accomplish அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ and he will say will not perform அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல and he is not the man to change his heart அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல and he is not a liar இந்த வருஷத்துல உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை நான் உனக்கு முன்னே போகிறவர் the word that is god giving it to you and your children i will go before thee உன்னுடைய வழிகளில் எல்லாம் நான் கொண்டு எல்லா கோணங்களையும் செவ்வையாக்க முடியாக to make all the crooked paths straight உன் சத்துருக்களை முறியடிக்க முடியாக to scatter and discomfort your enemies உன் வாழ்க்கை பாதையிலே இளைப்பாறுதலை தரும்படியாக என் சமூகத்தை நான் உனக்கு முன்னே அனுப்புவேன் and to give you rest in your life and I will make my presence to go before you நீங்க செங்கடல கடந்தத நீங்க சரித்திரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா when you read the history about the divining of the red sea எத்தனையோ வருஷமாக அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க and many years they examined ஏன்னா why அதாவது ஜனங்கள் இறங்குறாங்க இறங்கின உடனே அது எப்படி இருக்கு உலர்ந்த தரையை போல இருக்கு And the reason is when the people were entered, it was like a dry ground. சிஸ்டிப்பு நாள்ல இருந்து அது எப்படி இருக்கு சமுத்திரம் உலையான சேரு And the- on the day of creation, and the sea is like in miry clay. இப்போ உள்ள இறங்குறாங்க They entered, செங்கடல்ல இறங்குறாங்க யோர்தான்ல இறங்குறாங்க and they entered into the Red Sea, into Jordan River. இறங்குனா அந்த இடம் வந்து தெளிவான ஒரு பாதையாக வச்சிருக்காரு And the path is so, தண்ணியை மட்டும் விளக்குனது மாத்திரமல்ல ஒரு ஹீட் process நடந்துச்சுன்னு சொல்றான் and not only the waters were divided, the heating process took place. ஜனங்கள் சேத்துக்குள்ள சலக்கு புலக்குன்னு விழுந்து எந்திரிச்சு எல்லாம் போல அழகாக ஒரு குதிரையை நடத்துகிறது போல தெய்வம் நடத்தினார் பைபிள் சொல்லுகிறது And the Bible says the Lord led them like the horses were led. It is not like a cleat ஆழங்களிலே அவர்களை நடத்தினவர் எங்கே And the Lord who taken in the depths of the way where the God. அதுக்கு சொல்றாங்க எத்தனையோ ஃபாரன்ஹீட் ஹீட் கொடுத்தாதான் அடுத்த செகண்ட் பார்வன் வர்றதுக்குள்ள இவன் இறங்கி உள்ள ஓடணும்னா அதுக்குள்ள அது எப்படி இருக்கணும் வெறும் தரை போல காஞ்ச ஒரு நிலவரத்துக்கு வரணும் only if the parent is given an increased amount only the ground becomes dry தேவன் தன்னுடைய சர்வ அக்னி அங்க வெளிப்படுத்தி அப்படியே உலர்ந்த தரை போல நம்முடைய ஜனத்தை கொண்டு போனார் and the lord made it given at the almighty fire and made the people people to traverse in that path எத்தனையோ வருஷமா ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தான் இவங்க போனாங்க போனாங்கன்னு சரித்திர ஆசிரியர்கள் சொல்லிட்டே இருந்தா and many times the historian teacher they says that they were going through this process அங்க அங்க போய் ஆராய்ச்சி பண்ணா ஒரு ஒண்ணுத்தையும் அப்படி போனதுக்கு அடையாளமே இல்ல when they examined we could not see any anything would not happen to prevent the கடைசில place. இன்னொரு ரூட்ல பார்த்தா And when they see the other route, அங்க தான் பார்வனுடைய ரதங்களுடைய உருளைகள் எல்லாம் கிடக்குது and there the wheels and the chariots of Pharaoh was found. அந்த வீல்லாம் உடைஞ்சு போனதெல்லாம் கிடக்குது அங்க பார்த்தா ரோடு போட்ட மாதிரி இருக்கு எங்க கீழே and the broken wheels and everything was found there it was like uh, the road was சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் my presence shall go before thee நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் i will give thee rest ஆண்டவர் இந்த வருஷத்துல உனக்கு முன்னால போவார் the lord shall go before thee in this year அப்படி போகும் பொழுது உன்னுடைய பாதைகள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஊழியங்களுடைய எல்லா பகுதியிலையும் ஒரு பெரிய பீஸ்ஃபுல்லான ஒரு தன்மையை இளைப்பாறுதலை நீ when you go before thee and you will enjoy or you will experience a peacefulness and a life of rest in you அது மாத்திரமல்ல not only that கிறிஸ்தவர்களுடைய அநேகருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஏதோ தடை இருக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க and many of the words proceed of the Christian people is that some in- in- hindrances or obstacle was there இவங்க இந்துல இருந்து வந்ததுனால and they came out from Hindu வாழ்க்கையில religion ரொம்ப அடிபட்டதுனால and they were wounded heavily ஒரு in their சின்ன life. பிரச்சனைனாலும் ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு எவனோ ஏதோ பண்ணிட்டான் உடனே அவன் சித்தப்பா பெரியப்பா எவனையோ ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துருவான் Even the small conflict if they meet and they say and the problems are there for us. ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம் அதை பத்தி நீ கவலைப்படாத It may be real but don't worry about it. நீங்க எங்க போனாலும் எனக்கு வழிகள் திறக்கப்படுறது இல்ல And wherever I go, the ways ways are not open for நான் முட்டி முட்டி குனிஞ்சிட்டே வர்றேன் I am dashing I am bowing down heading down மத்தவங்க போறான் எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுது and with other people go they are getting எனக்கு தான் எதுவுமே வாய்க்கிறது இல்ல and whatever I do it is not prospering இப்படிப்பட்ட அறிக்கையில உள்ளவர்களுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் those who have this confession the lord says a word for them தடை தடை தடை என்கிற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில ரைம்ஸ் மாதிரி பழகி போயிருச்சு and like rhymes you start to speak about hindrances and obstacles ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் it may be true in your life ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை but today the words word of god for you தடைகளிலே சிக்கி கொண்டவர்கள் இந்த வசனத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்கள் and those who were entangled in these hindrances hold on this word of god மீகா இரண்டாம் அதிகாரம் 13 வசனம் and uh, micah chapter 2 verse 13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இங்க பாருங்க தடைகளை நீக்குகிற தெய்வம் அவர்களுக்கு முன்னாக போகிறார் என்று வாக்கு கொடுக்கிறார் and he has promised that the breaker has come before them those who broken up the break uh, by this தேவன் முன்னாக போகும் பொழுது தடைகள் எல்லாம் தகர்த்து எரியப்படும் if the lord shall go before us and all the hindrances are be removed கதவை அடைச்சிட்டான்னு வெச்சுக்கோங்களே and if the doors were shut ஆனா கத்தர் வந்தா என்ன நடக்கும் And if the Lord comes, what would happen? வெண்கல kadavugalai naan உடைப்பேன் And I will break away the irupu thalpaalgalai murippen And I will break away all the and ஆண்டவர் அங்க வரும்போது பேதுரு முன்னால தேவ தூதன் வர்றான் க- சிறைச்சாலை கதவெல்லாம் pattu pattu பட்டு பட்டுன்னு திறக்குது An angel came before we Peter, and all the prison doors were opened. onnudaiya தடைகள் maarum All your hindrances will be removed. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க How many of you believe this? brother yun அப்படின்னு oru aala kurithu நான் adigadi pesuven I used to speak often about brother yun or chinese and he is a chinese அவன் ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு uliyakaran and he is an ordinary missionary but innikku uyiroda iruka innikku vallamayana ஒரு uliyakaran and still he is alive but he is a powerful missionary avana sirachalaiyila potanga and he was cast into prison adichu kaala odichitaanga and they beat him and they wounded him heavily ஆனா சாப்பிடுறதுக்கு நொண்டி நொண்டி போவான் and to eat and he will just lame and walk down சிறைச்சாலையில இருக்கிற எல்லா கிறிஸ்தவ கைதிகளும் அவன பார்த்து கேட்பாங்க நீங்க ஏன் உள்ள இருக்கீங்க வெளிய போக வேண்டியதானே all the christian accused in the prison they asked why did you not going away from this place இவனுக்கு என்னடா எல்லா பயலும் பார்க்கறவங்க என்ன சொல்றான் நீ ஏன் உள்ள இருக்கிற வெளியே போங்கறான் எல் அவன மாதிரி அவர் யாரு ஒரு கைதி they are also accused like him ஒரு நாள் ரூம்ல படுத்திருக்காரு one day he slept in his room ஒரு சின்ன ரூம் ஒரு செல்லுக்குள்ள இருக்காரு it uh, it was a small room அப்ப ஆண்டவர் சொன்னாராம் and the lord said எழும்பி வெளியே போ நான் உன்னை விடுவிக்க போறேன் depart on i'm going to deliver you இவர் சொன்னாராம் நல்லா தான் இருக்கு வார்த்தையெல்லாம் நல்லா இருக்கு கதவு பூட்டி இருக்கு நான் இருக்கிறது ஜெயிலுக்குள்ள காலை ஒடிச்சிட்டான் கால் நொண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் பதில் பேசினார் And he said, "If the words are good, now I was into the prison and my legs were broken, I could not walk, and I காலை could நீட்டு escape. I'll stretch your legs." அவ்வளவுதான் ஒரு சவுண்ட் A a voice காலை came. நீ- காலை நீட்டினா ஒடிஞ்ச காலு கரெக்டா இருக்கு And when he stretched his legs, the broken legs were proper now. பட்டுன்னு துள்ளி எழும்பிட்டான் And immediately he stood up வெளியே போன and he went out கதவு பார்த்தா பூட்டி இருந்த ஜெயில் கதவு திறந்து கிடக்கு and the doors which was closed were open now he came out இது நைட்ல இல்ல பகல்ல நடந்தது and this is not happen at night but at day time வெளியே வந்தா when he came out அங்க ஜெயிலர் நிக்கறான் சூப்பர்வைசர் நிக்கறான் போலீஸ் நிக்கறான் எல்லாரும் நிக்கறாங்க எல்லாரும் பாக்குறாங்க அவங்கவங்க வேலைய பாக்குறாங்க இவர ஆவியார் சொன்னார் நீ நேரா மெயின் கேட் போன்னு jailer and supervisors and policemen and they were all stood there they were doing their own business but the spirit of god told him to came out ஆ நேரா போயிட்டே இருக்கான் and he came out எல்லாரும் அவன் வேலைய பாக்குறான் இவனை யாரும் மனுஷனாவே பார்க்கவே இல்லை And no one is looking like him as a human being. நேரா லாஸ்ட் மெயின் கேட்டுக்கு வந்தா அங்கேயும் கதவு திறந்து இருந்துச்சு எல்லாரும் மாதிரி இவனை வெளியே போயிட்டான் At last he came to the main gate and the doors were open and he came out. ஒரு நாலு தெரு தள்ளி போய் And after four streets he crossed. ஆவியானவர் சொன்ன ஒரு வீட்டை போய் தட்டுறான் ஒரு And he knocked விசுவாசி the door ஒரு with- விசுவாசி வீட்டை ஞாபகம் வச்சு தட்டுறான் And he knocked the believer's home uh, with the spirit of God which urged him. அந்த வீட்ல அந்த சகோதரி வெளியே போயிடுச்சு A sister gone out of the house ரெண்டு வாலிப பிள்ளைங்க உள்ள and உட்கார்ந்து two young girls were in that house. இவர் தட்டின உடனே திறக்கறாங்க When he knocked the door, they opened the house. அஹ், திறந்த உடனே அவங்க கேக்குறாங்க நீங்க யூனா அப்படின்னு கேக்குறாங்க When opening, they asked, are you you? ஆமா and he said yes நீங்க வருவீங்கன்னு ஆவியானவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு உடனே உள்ள வாங்க and spirit of god already told me that you will come here உள்ள போய் ரூமுக்குள்ள போனா சைரன் போட்டு இவன் தப்பி விட்டான்னு போலீஸ் தேட ஆரம்பிச்சிருச்சு when he entered inside when they locked the door and they made a siren and said and Yun was escaped பேதுருவின் காலத்திலே ஜீவனுள்ள தேவன் கிரியை செய்தது மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் at the period of Peter the Lord not created life as a is flying like sickle sickle உனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் தகர்த்து எரியக்கூடிய தடைகளை நீக்குகிறவர் ராஜா உங்கள் முன்னணியிலே போவார் the breaker who is able to well break all your hindrances will go before in your house இந்த வருஷம் ரைம்ஸ்ல தடை தடைங்கிற ரைம்ஸ் வராது சக்சஸ் சக்சஸ்னு வார்த்தை வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க and in your life the rhymes ஏன்னா இவர் போன பிறகு அங்க தடைங்கிற பேச்சே கிடையாது Because after he before before earth and there is no word called hindrances. அதுக்கு பிறகு எல்லாமே சக்சஸ் தான். And everything will be success thereafter. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதையில கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் உன்னை இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். To take you into different path the Lord God make you this come into this new year. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இந்த விசுவாச பாதை என்பது ஒரு கொடூரமான பாதை. And this life of faith is a terrible path. இந்த பாதையை பத்தி நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா When you look about this in the Bible இது நடுக்கடல்ல உள்ள ஒரு வழி. And this is the way in the middle of the sea. ஆகாயத்துல உள்ள ஒரு வழி. And it is the way it is found the air. பாம்புல கண் கல்மலையில பாம்பின் வழி and it is the way of the serpent and the caves இந்த வழிக்கு கேம்பஸ்லாம் ஒர்க் ஆகாது and the campus of this work will work out கடல்ல கூட கேம்பஸ் ஒர்க் ஆகுது ராடர் ஒர்க் பண்ணது ஸ்பேஸ்ல ஆனா விசுவாச பாதையில எதுவுமே ஒர்க் பண்ணாது but in this life of faith nothing will work out அப்படிப்பட்ட ஒரு பாதை and such a path is that என்ன நடக்கும்னே தெரியாது i know what will happen வெற்றியா தோல்வியா success or failure சாவா வாழ்வா life or death எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது i don't know what will happen at any point of time நீங்க என்ன படிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல அற்புதம் செஞ்சாரோ அதே இடத்துல சிலுவையை சுமக்கிறார் when jesus did miracles at the same place he carried his cross எந்த இடத்துல சிலுவையை சுமந்தாரோ அதே இடத்துல தரிசனமாகிறார் where he carried the cross at the same place he was shown as a vision to the people இங்க என்ன நடந்தது what happened இந்த பாதையில உனக்கு முன்னாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றதுக்காக கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு தூதனை வைக்க போகிறார் to solve all your problems in your path the lord is going to place the angels before you யாத்ராகமம் 23 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into book of exodus chapter 23 verse 20 இல்லாவிட்டால் 23 ரெண்டையும் படி வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வது எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு மூன்று என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் இந்த தூதன் உனக்கு முன்னே போவான் and this angel shall go before thee உனக்கு முன்னால ஒரு தூதன் போய்கிட்டே இருப்பான் an angel will go before you நம்மில அநேகருக்கு விசுவாசம் இல்லங்க and many do not have faith இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு தூதன் அட்லீஸ்ட் ஒரு தூதன் இருக்கான் அதையா நம்புறீங்களா and for everyone to take charge as an angel is kept for us நான் நினைக்கிறேன் என் தூதன் என்னை மாதிரியே இருப்பானோன்னு எனக்கு ஒரு doubt I believe whether my angel will like me அதே மாதிரி உங்க தூதன் உங்கள மாதிரி இருப்பானோன்னு ஒரு சின்ன டவுட் பைபிள்ல இருந்தா சொல்றேன் நான் a small doubt whether your angel will resemble like விடுதலையாகி வந்து கதவை தட்டினா கதவை ஒருத்தன் திறக்க மாட்டேங்கிறான் when peter was delivered and came out and no one is opening the door ஒரு பெண் வந்து லைட் அந்த சாவி துவாரத்துல எட்டி பாக்குறா a damsel she was looking unto the வெளியே பேதுரு நிக்கிறார் outside the peter stood உள்ள இருக்கிறவங்க எல்லாம் சொல்றான் அது எப்படி வருவாரு and the people inside said and how he could come அப்ப இவ்வளவு என்னடா ஜெபிச்சீங்க ஒண்ணுமே எனக்கே புரியல and no what பேதுரு கொண்டு வரணும் கொண்டு வரணும் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு வந்தா கதவை திறக்க மாட்டாங்கறா ஒருத்தனும் and the prayer uh, to pray, peter to come here but when they come they don't know what's opening the door கதவை திறக்காமலே ஒருத்தன் சொல்றான் அது எப்படி பேதுரு வருவாரு they opened on the door and said how could he could come here இன்னொரு அங்க ஒரு ஞானி இருந்தான் And another wise man was அவன் there. And he said, ஒருவேளை பேதுருடைய தூதனா இருக்கலாம் sometimes it may be the angel of Peter. இவ சொல்றா இல்ல பேதுருங்கறா அவன் சொல்றான் பேதுருடைய தூதன் அப்ப பேதுரு மாதிரியே இருந்தானோ And she told it is Peter, and he said, it may be the angel, be Peter's angel. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க And there is angel for everyone. உனக்கு உன் கண்ணுக்கு உனக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம் you may not be invisible to your eyes pastor ernest அவர்கள் பிரான்ஸ்ல இருக்கும் பொழுது but pastor sbns when he was at france ஒரு நாள் ரூம பூட்டிட்டு one day he locked the door rest எடுக்கலாம் அப்படினு யோசிக்கிறார் and he thought to take rest stroke வந்துச்சு mild attack and he got mild attack விழுந்துட்டார் and he was fall down அவருக்கு முடியல he was impossible தடுமாறுறாரு தடுமாறுகிறார் and he stumbled என்ன பண்ணன்னு தெரியல i don't know what to do அப்படியே கீழ விழுந்தாச்சு and he fell down யாருக்கும் தெரியாது and no one knew it அவங்க எல்லாம் இவர் ரூம் பூட்டி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க and no thought that he was taking rest by closing the door இவருக்கு கடைசில செத்து போயிட்டாரு at last his breath at last அப்படி அப்படி ஒரு feeling it was a feeling ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு but inside he got some feeling யாரோ வந்து அவருக்கு தட்டி நல்ல செஸ்ட் எல்லாம் நல்லா இது பண்ணி மசாஜ் பண்ணி அழகா இவரை தூக்கி கொண்டு போய் வச்சு அழகா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பனியன் போட வச்சு ஃப்ரீயாக ஆக்கி கட்டில படுக்க வச்சிட்டாங்க and someone was beat on his chest and would be making the garments and someone made him to sit freely in his bed. ஒரு டைமுக்கு பிறகு முழிச்சிட்டாரு After some time he was wake up. முழிச்சு பார்த்தா உள்ள ரூம் உள்ளதான் லாக்ல இருக்கு When he woke up the room was uh, clo- in- uh, closed inside அப்பதான் யோசிக்கிறாரு நம்மள தூக்குனது யாரு and then he conferred and who had lifted நமக்கு up முகெல்லாம் தொடச்சு விட்டது யாரு and who wiped our face Dress மாத்தி பனியன்லாம் வேற Dress மாட்டி விட்டது யாரு and who made a change of யார் garments. அவன்? Who was that? உன்னுடைய தூதன் And it's angel. உன்னுடைய தூதன் உனக்கு கூட தான் இருப்பான் இப்ப கூட வெளியே தான் வெயிட்டிங்ல இருப்பாரு And his angel is with you and even now he is waiting outside. But தியேட்டருக்கு போனா வர மாட்டாரு செத்தா சாவுன்னு விட்டு போயிடுவாரு When you go outside that he will not come and he will tell you will get it's Sunday done. சர்வீஸுக்கு நீ வரலன்னா அவரு நீ சண்டே சர்வீஸ் போற வரைக்கும் உன் பின்னாலேயே கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல தேவ தூதர்கள் உற்று நோக்கக்கூடிய ஆராதனைக்கு வர்றாரு அதனாலதான் சர்வீஸ் ஸ்டேட்ல விசுவாசி வெளியே அடிபடுறான் If you come not to the Sunday service and he will not come there and during the ஏன்னா Sunday அவனுக்கு service பாதுகாப்பு போயிருது because he is losing the preservance உன்னுடைய பாடி காட்டு இங்க வந்துருவாரு வருவாரு because your body god will come here Bible சொல்லுகிறது நான் உன்னை அந்த தேசத்துக்கு கொண்டு போய் உன்னை நடத்தும் முடியாக வழியில் உள்ள எமோரியரையும் அழிக்க முடியாக என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் and i will send my angels before thee to smite all the kind of people the hebrews and Amorites and Hittites உன்னுடைய அந்த தேவ தூதன் வரும் பொழுது உனக்கு எல்லாம் கிளியர் ஆகிட்டே இருக்கும் when the angel come before you and everything is cleared for you தூதன் போனால் என்ன நடக்கும் if the angel is set before you and what will happen இன்னைக்கு अनेகருக்கு தம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல இது ஒரு பெரிய டார்கெட் பிரச்சனையே அதான் and many have a great problem and their children is not getting married ஒரு காலத்துல இவனுக்கு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலன்னா திருப்பி கல்யாணம் ஆயிடுச்சு and once they said that, that we are not get married now they are married பிள்ளை பிறக்கல பிள்ளை பிறக்கனா அதுவும் பிறந்துருச்சு and now they said there is no child now they got பிள்ளை படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்னா படிக்க வச்சிட்டா now they could not educate the child it's now they educated இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல கல்யாணம் இதே பாட்டு திருப்பி வர்றாங்க Now they are singing the same song and they are not getting married. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது But what does the Bible say? என் தூதன் உனக்கு முன்பாக சென்றால் உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் இந்த வருஷத்துல வாய்க்கும் If my angel is sending before you and all your things of your children will prosper. ஆதியாகமம் இருபத்தி நாலு ஏழை நாம் பார்க்கும் பொழுது When we look into the book of Genesis chapter 24 verse 7, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்த நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் உன் பிள்ளைக்கு உள்ள காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது கர்த்தர் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் and to prosper the matters of your children and the lord will make the angel to go before thee உன் பையனுக்கோ பெண்ணுக்கோ பையனோ பெண்ணோ கிடைக்கல நீ பயப்படாத கர்த்தர் இந்த நாட்களிலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உன்னுடைய குடும்பம் உன் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள் and in this year your children will get life in this year உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்பி அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் he will send the angel before thee and make the matters prosper சூனேமியால் திடீரென்று பஞ்சம் வந்ததினால் ஊரை விட்டு போய் போய்விட்டாங்க and tsunami because of the famine and they went to their country அந்த பிள்ளையை தூக்கிட்டு அவ கிளம்பி போயிட்டா and took the child and went out இவள் போய் சில வருடங்கள் ஆகி விட்டது and after some years were passed when tsunami இப்போ அவளுடைய சொத்து சுகம் எல்லாம் இருக்கிறவன் எல்லாம் புடிங்கி எடுத்துட்டான் Now wealth and possessions and was there and they caught it out. அநேக வருடங்கள் கழித்த ஊருக்கு வந்தா ஒரு சொத்தும் இவன் கையில கிடையாது After many years, when he came back to the land, there was no possessions there. எல்லா எல்லாமே அவன் அவன் எடுத்துட்டு அவன் அவன் பட்டா போட்டான் And everything they took out and they've taken it home. அப்போ அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல He- She did not know what to do. நேரா ராஜாட்ட போனா And she went straight அந்த to the பிள்ளையும் king. அந்த பிள்ளையும் கூப்பிட்டுட்டு ராஜ சமூகத்துக்கு போய் நிக்கிறா And she took the child and went to the king's presence. அங்க பின்மாறி போனதான கேயாசி பாஸ்டர் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் And Gehazi, the pastor, was backslid, was preaching. குஷ்டரோகியாக மாறின கேயாசி And the one who was turned into leper. நாகமானுடைய குஷ்டத்தை குத்தகை போட்டு வாங்கினவன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான் One who got the as leper and he was ministering there. யாருக்கு ராஜாவுக்கு முன்னால சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கான் அப்படி ராஜாவே ஒரு குழந்தை பிறந்துச்சு எலியா சொன்ன உடனே அப்படி எலிசா சொன்ன உடனே அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டே இருக்கான் And he was building up the story before the king. அப்படியா அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சு திருப்பி அது செத்து போச்சு உடனே சுகம் கிடைச்சிருச்சு And such child was there when he was died and he got life. ராஜா அந்த மிராக்களை சிந்திச்சிட்டு இருக்கும்போது இவ பிள்ளைய தூக்கிட்டு உள்ள போனா When the king was thinking about this miracle and she came with the அவன் child சொன்னா இவ தான் அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் and this is she is the one and she is child அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டான் and he was amazed உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான் and he asked what was the problem ஏன் சொத்தை இன்னொருத்த எடுத்துட்டான் எல்லாரும் வச்சிட்டாங்கன்னு சொன்னான் and she said and my, my, my possession உடனே ராஜா சொன்னான் நான் ஒரு பிரதானியை நியமிக்கிறேன் அவன் உன் கூட வருவான் அவன் உன்னுடைய எல்லா சொத்தையும் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவான் இத்தனை வருஷம் சம்பாத்தி எல்லாம் உனக்கு திரும்ப வரும் தெளிவா சொல்லி ஒரு பிரதானி அனுப்புனான் And suddenly the king said, and I will lord and a governor for you, and he will saturate all your possessions and give back everything that you have நான் எழுப்புதலுக்கு சொல்லுகிறது இல்ல இன்னைக்கு இந்த ஆராதனையிலிருந்து கத்தர் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தூதனை அனுப்புகிறார் For from heaven, the Lord is sending angels for every problems. அது சொத்து பிரச்சனையோ பிள்ளைகள் பிரச்சனையோ உன் வேலை பிரச்சனையோ வர வேண்டிய பணமோ எங்கேயோ தடைபட்டு போனதோ இதற்கு கத்தர் இந்த காலை வேளையில ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டு அதிகாலையில நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் It may be any kind of problems or the property or children, whatever it may be. And the Lord said the 2018 morning, I will go before you. யோசுவா மூணாம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது When we look into book of Joshua chapter 3, அடுத்து அங்கே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் and what is the important matter said there, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் கரையில வந்து நின்று the கொண்டிருக்கிறார் people of Israelites were standing in the Jordan river bank. இப்போ கா- யோர்தானை கடந்தாதான் கானானை சொந்தமாக்க முடியும் If they cross Jordan and they can inherit the Canaan as their but own, யோர்தானை கடக்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது it is not an ordinary matter to cross this jordan ஏனா அது கரை புரண்டு ஓடுகிற ஒரு பெரிய நதி and because it is a great river it's overflowing அது கரை புரண்டு ஓடும் பொழுது எவனுமே நிக்க முடியாது but jordan overflows and no can not stand before it ஆனா இப்போ அந்த இடத்துக்கிட்ட வந்து நின்னாச்சு they stood before the place இப்போ தேவன் சொல்றாரு now the lord said to them உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் and you sanctify you நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் and the lord will do miracles of வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி நீ உன்னை பரிசுத்தமாக்குறதா if the wonders to take place in your life the only thing is you have to sanctify you அதுக்காக ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும் தேடி ஒவ்வொரு பிரசங்கியையும் தேடி தேடி தெரு தெருவா நீ அலைய வேண்டிய அவசியம் இல்ல உன்னைய பரிசுத்தம் பண்ணு அற்புதம் ஸ்டார்ட் ஆயிடும் It is not a matter of seeking after the prophets and the ministers and you have to sanctify then the miracles wonder what take இப்போ place in you. யோர்தானின் கரையில வந்து நிக்கும் பொழுது Now when they come to the brook of the Jordan கர்த்தர் யோசுவாவிட்ட சொன்னாரு The Lord said to Joshua, இந்த யோர்தானை நான் ரெண்டா பிளக்க போறேன் am going to divide this Jordan. இந்த ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக இதை கடக்க போகிறார் And the people will pass through the dry ground, ஆனா இந்த ஜனம் உள்ள போயிட கூடாது but the people should not enter inside. ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு முன்னால போய் தண்ணில கால் வைக்கணும் And the ark way come to the Jordan, the priest must bear the ark and keep the face அருமையான of feet. தேவனுடைய ஜனமே Dear child of God, எந்த பிரச்சனைனாலும் ஊழியக்காரன் ஷேர் பண்ணு and what are the problems you must share to the servants of ஒரு God? காலத்துல வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு வேலைக்கு போனால் ஒரு பிஸ்னஸுக்கு போனால் ஃபோன்லேயாவது சொல்லிட்டு போவான் இப்போ அப்படி கிடையாது போயிட்டு மூணு மாதம் கழிச்சு கூட சொல்லவே மாட்டேங்கிறான் என்ன நான் என்ன சொத்தையா பிடிங்கிட்டு போயிட போகிறேன் Once upon a time when they have any problems or if they want to inform any news they will call through the phone and inform that but nowadays they do not inform நீ ஒரு நிமிஷம் சொன்னீனா எனக்கு சிந்தையில வரும் பொழுது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் if you tell a minute when it comes to my mind i will praise for you அது போதும் That's enough. அந்த ஒரு ஸ்தோத்திரம் உன்னை கரை சேர்த்து கொண்டு வந்து And that single praises will take you to the brink of the water. ஒரு பிள்ளை ஒரு நாள் எனக்கு போன்ல ஃபெய்த் ஹோம்ல ஜெபிக்கிறதுக்கு வந்தா. One one day when a girl came to faith home to pray. Prayer பண்ணும்போது சொன்னா. I been I prayed and எனக்கு இத்தனாம் தேதி மத்தியானம் ஈவினிங் 2 o'clock ல இருந்து exam and this day um, from two o'clock in the evening, I have an examination. சரின்னு சொல்லி நான் ஜெபிச்சு விட்டேன் I said yes and prayed for her. அவ போயிட்டா அது எனக்கு மறந்தே போயிடுச்சு And she departed and I forget then. திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது ஒரு மூணே கால் மணிக்கு எனக்கு ஞாபகம் வருது Uh, one day by 3.15, I got in remembrance. ஆ, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு I remembered on that day. இந்த கேர்ள் சொன்னால ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்னு சொன்னால And she said that she got some ஆண்டவரே examination. அவளுக்கு உதவி செய்யுங்க சுவாமின்னு ஒரு ஜெபம் பண்ணி விட்டேன் I prayed, Lord, help her. அவ எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த வாரம் வந்தா and she finished the examination and came on the next week நான் எப்படிமா இருந்துச்சுன்னு கேட்டேன் i asked her how was the exam pastor exam start பண்ணும்போது எனக்கு கொடுத்ததான இடம் அப்படியே சுல்லுன்னு வெயில் மூஞ்சில அடிக்கிற ஒரு இடத்தை கொடுத்துட்டான் and the place when this examination was started was sun was shining upon my face எல்லாருக்கும் நல்ல இடம் கிடைச்சிருச்சு எனக்கு வந்து நான் போட்டிருந்த எனக்கு ஏன் டேபிள் போட்டிருந்த இடம் என்னது பயங்கரமான சூடு வெயில் எனக்கு கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல it was heatness of sun and I could not concentrate on my exam நான் எவ்வளவு நேரம் என்னலமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு இந்த வெயில்லையே எல்லாரையும் பார்த்து பார்த்து எனக்கு வேர்த்து கடைசியில் நான் எக்ஸாமே எழுத முடியாத எனக்கு ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிட்டேன் I tried a lot by good control control all rate and i I could able to understand to write write in the exam ஒரு மூணே காலுக்கு திடீர்னு எக்ஸாமினர் வந்து கொஞ்சம் இடத்த வேணா மாற்றி and and by three fifteen you can change three fifteen it's three 3:15 அதுக்கு தான் ஒண்ணே கொஞ்சம் சொல்லிட்டு போன்னு சொல்றேன் And so I ask you, just inform and depart. தேவை இல்லைன்னா போகாதன்னு சொல்லுவேன் And without urgency, you do not to go. ஆண்டவர் போ சொன்னா போ சொல்லுவேன் If the Lord make you to go, you can go. அது அதனால உனக்கு லாபம் தான் இருக்குமே தவிர நஷ்டம் வராது And there will be gain, not loss. ஆண்டவர் என்ன சொன்னாரு யோசுவாவை பார்த்து ஆசாரியர்களை பெட்டியோடு தண்ணியில இறங்க சொல்லு And the Lord said unto Joshua, Make the priest to lay of the feet ஜனத்தை with the watering இரண்டாயிரம் of முழம் water, தள்ளி நிக்க சொல்லு and make the people to stand two thousand feet. ஆசாரியர்கள் கால் வச்ச உடனே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் விலகு விலகி விலகி விலகி ரெண்டாயிரம் அடி தள்ளும் அந்த அதுக்கு பிறகு Jordan என் River- ஜனத்தை முன்னாக போச்சு உள்ளே போச்சு And the Jordan River, which is overflowing, when the priests are laying their feet, it will go beyond. முதல்ல கத்தர் போட்டோம் And first the Lord will go before you, அவருடைய தூதர்கள் போட்டோம் and his angels go அடுத்து before you. ஊழியக்காரன் போட்டோம் Then the servants of God. அதுக்கு பின்னால நீ ஃப்ரீயா போ Then freely you can walk. நீயா போய் யோர்தான்ல மாட்டி கரை புரண்டு ஓடுகிறத போய் எங்கேயாவது போய் அடிபட்டு போயிடாத And you should not entangle the overflowing Jordan and should put down, driven down in any place. ஒரு ஜெபத்தை முன்னால போவிடு And make the prayer to go before. அவனுடைய சமூகத்தை முன்னால And போவிடு make the presence of God to be உனக்கு before முன்னால you. ஊழியக்காரன் கால் வைக்கட்டும் And let the priest to keep your, lay the feet. ஊழியக்காரன் கால் பெட்டியோட வச்சிட்டான்னா நீ ஃப்ரீயா உள்ள போயிட்டே இருக்கலாம் If the servants of God lay their feet with the ark and you can move freely. ஐயோ, ஊழியக்காரன் ஊழியக்காரன் கால் வச்சிட்டான்னா யோர்தான் பிரிஞ்சு தான் ஆகணும் if the servants of god lay their feet on shore and jordan should be deaf they are நீ பின்னால அமைதியா போயிட்டே இரு and behind you must go freely நீ முன்னால போற தேவன் உனக்கு எல்லா காரியங்களையும் சக்சஸ் பண்ணிட்டே போய்டுவார் if the lord go before you and he'll make all the matters success உனக்காக வானத்தின் நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணும் and for you the heaven stars will fight தேவனுடைய வார்த்தையை வல்லமையை நீ நம்பு and you believe on the word of god and power பரலோகமே உனக்காக யுத்தம் பண்ணும் and the whole heaven will fight for you எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் how many of you believe this? பெட்டி உள்ளே போன பொழுது யோர்தான் பிளந்தது When the ark entered, the Jordan were divided. அஹ், ஆசாரியர்களும் பெட்டியும் முன்னால போகட்டும் Let the priests and the ark go before them. ஒரு வார்த்தை நீ தூரத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லு If you are in far distance and make a mention a பக்கத்துல word, இருந்தா வந்து சொல்லிட்டு போ when you are here, you must be ஒரு tell ஜெபம் us. பண்ணிட்டு போயிட்டே இரு You can inform and pray and அது depart. தேவ சித்தம்னா கத்தர் வாய்க்க பண்ணுவார் இல்லைன்னா உன்னை அழகா பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாரு If it is the will of God, the Lord make the matters prosper, or else the Lord will take you back to home. கடைசியாக At last, ஒருவேளை இந்த வருடம் இயேசு மகிமையில் வருவாரானால் perhaps of the Lord appears in glory. 2018 நமக்கு சொந்தம் கிடையாது 2018 is not own to us வேலை முடிஞ்சிருச்சுனா ட்ரம்பட் டப்னு அடிச்சிடுவார் if he end his uh, work and he will play the trumpet ஒண்டேங்க கேக்க போறதுல ஏண்டேங்க கேக்க போறதுல நீ ரெடி ஆயிட்டியா இல்லன்னா பாக்குறது இல்ல அந்த டைம் வரும் பொழுது பெல் அடிச்சுடுங்க he will not ask you or me whether you are ready or not and when the time comes he will ring the bell என்ன இப்படி சொல்றாரு அப்படிம்பீங்க நல்லா தூங்குறீங்க அலாரம் வச்சுட்டு தூங்குறீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க வீட்டை மூடிட்டீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டீங்க கரெக்ட் டயத்துக்கு அடிக்குதா இல்லையா அது அதே மாதிரி பிதா சொன்ன உடனே குமாரன் இறங்கிடுவார் the father says and son will come down பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் அவர் இறங்கி வருவார் ஒருவேளை அது கலாம் it he will come with the archangel sound and the trumpet sound and he will come down it may be the truth அப்படியானால் நீ அவரை பார்க்க வேண்டும் நான் அவரை பார்க்க வேண்டும் if so you must behold him and i must see him அவரை பார்க்க வேண்டுமானால் நாம் எங்கே போக வேண்டும் to see him where we must go மத்தேயு 28 ஆம் அதிகாரம் 7 ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது when we look into matthew chapter 28 verse 7 உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி அறியாமல் கல்லறைக்கு ஓடுகிறார்கள் the people those who were not not about jesus were resurrected they went to the tomb அங்கே ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது and there informed the news அவர் உங்களுக்கு முன்னாக கலிலேயாவுக்கு போகிறார் and he goeth before you into galilee நீங்கள் அங்கே போனால் நீங்கள் அவரை பார்க்கலாம் ஏனென்றால் அவர் உங்களுக்கு முன்னே போய் விடுகிறார் and he have gone before you if you go there you can see, see him பாசியுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு முன்னே இயேசு நமக்கு முன்னாக உயிர் தெழுந்த இயேசு கலிலேயாவுக்கு போய் இருக்கிறார் நீயும் நானும் கலிலேயா போனால் அவரை பார்க்கலாம் and jesus was risen before he gone before you if you go to galilee you can behold him மத்தேயு 28 10 ஐ பார்க்கும் பொழுது when we look into book of matthew chapter 28 verse 10 மத்தேயு 28 பதினாறை பார்க்கும் பொழுது when we look 28 14 of matthew மத்தேயு 28 17 ஐ பார்க்கும் பொழுது when we look 28 17 of matthew இந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை நம்பி கலிலேயாவுக்கு போனார்கள் the people trusted the word and went to galilee அந்த கலிலேயாவிலே குறிக்கப்பட்ட மலைக்கு போனார்கள் they went to the galilee where the mount was அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் they worshiped him and bowed him அதுதான் கிறிஸ்து இருக்கிற இடம் and that is the place where the Christ is அது என்ன கலிலேயா and what is it Galilee கலிலேயா என்பது round circle இல்லாட்டால் ஒரு wheel தேவ சித்தம் a Galilee means a circle or it is a will of God இந்த வருஷத்துல நீ தேவ சித்தத்துக்காக போ உனக்கு முன்னே அவர் போய் இருக்கிறார் and you must go before the will of God and he will set before you தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நீ கடந்து போய் கொண்டே இரு and discern the will of God and you go before him நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் and that which is a good acceptable will press the signs words of God and will dissolve renewing of minds be renewed இயேசு கலிலேயா போய் இருக்கிறார் and jesus went to galilee கலிலேயாவுல இயேசு முதலாவது போன இடம் போய் என்ன செய்தார் then jesus went to galilee and what's the first miracle அங்க தான் கானா ஊர் இருக்கு அங்க தான் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் and there the lord changed the water into wine இந்த வருஷத்துல உனக்காக அற்புதங்களை செய்ய முடியாக அவர் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறார் in this day oh the lord already prepared to do a miracles for you அங்க தான் முதலாம் அற்புதம் நடந்தது அங்க தான் இரண்டாவது அற்புதம் நடந்தது and there perform the first miracle and second miracle மறுபடியும் ஒரு விஷயம் அவர் கானாவுக்கு போனார் and once again he went to cana அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அங்க ஓடி வந்தாங்க and the people rushed towards him ஒருத்தனுக்கு சுகம் இல்லன்னு கொண்டு போய் சொன்னாங்க and they said one was sick இயேசு அவனை குணமாக்கினார் and the lord healed him அற்புதம் நடந்தது இடமும் அதுதான் சுகம் கிடைத்த இடமும் அதுதான் and that is the place where they saw the miracles and அருமையான தேவனுடைய ஜனமே dear child of god இந்த வருஷத்துல உனக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீ கலிலேயா வா in this year if the miracles to be performed for you must come to galilee நீ இந்த வருஷத்துல உனக்கு சுகம் கிடைக்க வேண்டுமானால் கலிலேயா வா if you need healing in this year you come to galilee மகிமையிலே உள்ள இயேசுவை நீ பார்க்க வேண்டுமானால் கலிலேயா தேவ சித்தத்துக்குள் உன்னை அடியெடுத்து வைப்பாயா if you want to look the look jesus was there and you were come into the Galilee by the will of God. ஆமென் கலிலேயாவிலே நீ போனால் அந்நிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்களே அவரை காணோம் If you come to Galilee, not your strangers, your own eyes will behold him. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை இந்த வருஷத்திலே வந்தால் நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் Today in this year, how many are waiting to Jesus, see Jesus when என் he appears? மீட்பர் உயிரோடு இருக்கிறார் My Redeemer is alive. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம் Those who say, my Redeemer limit, look close your eyes and stay on knees. நாம் இப்பொழுது புதிய வருஷ ஆராதனை முடிவுக்கு வருகிறோம் And we are coming to the end, so end of the end part of this new இனிமேல் year. கத்தருடைய பந்தி நடைபெறும் And hereafter, the communion will take place. கத்தருடைய பந்தியில பங்கெடுக்காதவங்க வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க And those who do not are taking part in the Lord's communion, wait அதுக்கு பின்பு outside. உங்களுக்கு ஜெபிக்கப்படும் ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும் And then after you be prayed, and snacks is given to you. ஆ, இன்றைக்கு கத்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை என் மகனே என் மகளே உனக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் ஊழியத்துக்காக நான் உனக்கு முன்னே போவேன் And today the word of God for you is, my son, my daughter, for ministry I will go before you. கத்தர் எனக்கு முன்னே போகிறார் என்று விசுவாசிக்கிற கண்களை முடி முழங்கால் படிடுவோம் Those who believe the Lord is going before me, close your eyes and bend your knees. ஒரு ரெண்டு நிமிடம் Two minutes. ஆ, கத்தர் உனக்கு முன்னே போகிற ஒரு தரிசனம் உனக்கு கிடைக்கட்டும் And let you get the vision where the Lord is going before you. அந்த தரிசனத்தோடு நாம் அடுத்த பகுதிக்கு போகலாம் And with the vision, let us go to the next part. தேவன் உனக்கு முன்னே போவார் The Lord shall go before thee. கத்தர் உனக்கு முன்னே போவார் The Lord shall go before thee. ஓ உன் கோணல்களை செவ்வையாக்க And he will make all the crooked places உன் straight. வழிகளை சீர்படுத்த To make your paths உன் right. சத்துருக்களை அழிக்க To destroy your உன்னை enemies. சுதந்திரவாளியாய் மாற்ற To make you inheritor. உன்னுடைய தடைகளை நீக்க To change all your hindrances. இன்றைக்கு கத்தர் உனக்கு முன்னாக புறப்படுகிறார் And right now the Lord is proceeding before you. ஒரு தூதனை உனக்கு முன்பாக And he அனுப்புகிறார் is sending an angel before you. ஓ நீ அவரை பார்க்கும்படியாக அவர் உன்னை வழிநடத்த போகிறார் to see you the lord is going to lead you எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் how many of you believe this my beloved என் தேவன் எனக்கு முன்னாக போகிறவர் my the lord is the lord who goes before me உனக்கு முன்னாக தூதனை அனுப்புவார் and he will send an angel before you உனக்கு முன்பாக சமூகத்தை அனுப்புவார் he will send his presence before you உனக்கு முன்னாக அப்போஸ்தல ஊழியர்களை அனுப்புவார் he will send apostolic ministers before you யோர்தான் will be divided நான் அவரை காண்பேன் I will see him அந்நிய கண்கள் அல்ல not my strange eyes என் சொந்த கண்களே அவரை காணும் my own eyes will look unto him வாயை திறந்து சொல்லுங்க open your mouth and see என் தேவன் எனக்கு முன்பாக போகிறார் என்று அறிக்கையிடுங்கள் you confess the lord is the one who goeth before me கர்த்தர் முன்னால் போனால் நீயும் முன்னாக போ நீ முன்னாக போகும் பொழுது அவர் உனக்கு முன்னே போய் கொண்டே இருப்பார் if he go before you and he will go before you உன் சத்துருக்களை முறிய அடிக்க முடியாக கர்த்தர் உனக்காக இந்த காலை வேளையில எழும்பி இருக்கிறார் in this morning time the lord has risen up to discomfit all your enemies இப்பமே உன் யுத்தத்தை எல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வை and right now keep all your war in his feet உன் வழிகளை கர்த்தருடைய பாதத்துல வை and keep all your ways in his feet உன் பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தருடைய பாதத்துல வை keep all the matters of the children in your feet உன் தடையான காரியங்களை கர்த்தருடைய பாதத்துல வை to keep all the hindering promises in your feet amen இப்பொழுதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யட்டும் right now miracle செல்வோம் நாம் எல்லோரும் முன் செல்லும் நாள் இதுவே இன்னும் கொஞ்சம் செல்வோம் ஏ சுபக்கம் நிற்போம் வருஷத்தில் நமக்கு முன்னே செல்லுகிற கத்தராய் இந்த காலை வேளையில் அவர் வெளிப்பட்டார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவர் முன்னே போய் நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண போகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நாம் இலை போறதோடு சமாதானத்தோடு அவரை போய் பார்க்க போகிறோம் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நாம் அவரை காண்போம் இந்த வருஷத்தில் அவர் வந்தால் அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய சொந்த கண்களை அவரை காணும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அதற்காக நம்மை சபை ஆயத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்